இருக்கணும் எல்லாம் வருக வருக அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றினது சிவம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டோம் உட்கார்ந்தா கருத்தரங்கு தொடங்கும் முதல் கருத்தரங்கு காலை பொழுது இறைவனின் நிறம் எது அப்படின்னு கருத்தரங்கு இறைவனுடைய நிறம் கருத்தரங்கு தேவலோகத்து கருத்தரங்கு நம்ம நிறம் என்ன சாதாரணமா நம்ம ஊர் அப்ப இறைவனின் நிறம் எது ஒருவர் இறைவனின் நிறம் செம்மையே ஏன் செம்மேனியம்மோ என்று சொல்லுகிறார் உருவலர் பவளமேனி ஒளிநீரணிந்து முயோடு மேல் அவர் இந்த சிவப்புங்கிறதுக்கு என்னென்ன உண்டோ பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி அப்படியே மேற்கோள் கொற்ற பன்னெண்டு திருமுறையும் இறைவன் எங்கெங்க சொல்றாங்க அடுத்தவர் எந்திரிச்சார் இறைவனுடைய திருமேனி வெள்ள இருக்கும் அது என்ன வெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியோன் உடம்புல எல்லாம் திருநீர் பூசியிருப்பான் அதனால திருநீருடைய நிறம் வெண்மை எனவே திருநீர் பூசுவதும் வெந்நீர் மேற்கோள் அவன் பிடிக்கிறான் வெண்மைங்கிறதுக்கு இன்னொருத்த இன்னொருத்தன் நீலம் நீல மணிமண்டத்து ஒருவன் போல மண்ணுக பெருமணியே புறநானூறு எனவே நீலம் சொன்ன பார்த்தா ஒருத்தர் பச்சைனார் சிவப்புனார் நீலம்னார் இது என்ன கருத்தரங்கு தலைவர் ஒருத்தர் போட்டிருந்தது அவர் அல்லவா எல்லாத்தையும் எல்லாம் பத்து பத்து மணித்துளிகள் எல்லாம் போட்டோன்னா ஐம்பது நிமிஷம் கொடுத்தாச்சு தலைவருக்கும் பத்து நிமிஷம் தான் தலைவர் இப்பொழுது அந்தரல் பலரும் சிவப்பென்றே கூறினார்கள் அதற்கு பல அருமையான மேற்கோள் காட்டினார்கள் அதுபோல் ஒவ்வொருவரும் தான் தான் எடுத்துக்கொண்டதுக்கு நல்ல திருமுறையில மிகச் செம்மையாக நிறத்தை காட்டி அதை செய்தார்கள் எல்லாரும் நல்ல அருமையாக பன்னிரு திருமதியும் பயின்றிருக்கிறார்கள் மிக்க நல்ல அன்பர்கள் நீங்களும் கேட்டு மகிழ்ந்தீர்கள் நானும் கேட்டு மகிழ்ந்தேன் ஆனாலும் என்ன முடிவுற என்ன முடிவுற ஆனாலும் இறைவனின் நிறத்தை யாரே அறிவார் ஆதலால் இக்கருத்தரங்கு இந்த அளவில் நிறைவுபடுகிறது பெறுகிறது இருந்தது அடியேன் சொல்லலாமோ அப்படின்னது அன்பர்கள் கூறியவாறு ஐந்து நிறமும் உடையவன் யார் கூறினார் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்த அப்படி இருக்கணும் யாரு இந்த கருத்தரங்கு தலைவர் எல்லாரும் கைதட்டி யார் யார் சொன்னதுன்னா திருவண்ணாமலையிலிருந்து அன்பர்கள் பாருங்கன்னு சிவபுராணம் அப்படியே மனசுல இருக்குது வேண்டிய நேரத்துல வேண்டிய மாதிரி வருது பாருங்களேன் நமக்கு தான் சிவபுராணம் தெரிஞ்சது நிறங்களோர் ஐந்துடையா வரமாட்டேன்ட்டுது அந்த வந்தது எனவே தலைவர் பார்த்தார் எனவே இந்த முடிவுரை அடியனுடையதல்ல திருவண்ணாமலை அன்பருடைய முடிவு முடிவுடையது எனவே இந்த நன்றியை அவர்களுக்கே செலுத்துங்கள் அப்படின்னா எப்படி இருக்கு நமக்கு அப்படின்னா எல்லாம் திருவண்ணாமலை பெருமானுடைய அருள் அப்படின்னா இப்படி ஒரு கருத்தரங்கு காலையில சரிங்களா பிற்பகல் ஒரு கருத்தரங்கு என்ன அவன் என்ன போட்டான் இறைவன் ஒருவனா பலரா அப்படிங்கிற கருத்து இறைவன் ஒருவரா பலரா அப்படின்னு ஏன் ஒன்றிய குலம் ஒருவனே தேவன் ஒருவன் இன்னும் ஒருவன் காண்க திருமண திருமலை இதெல்லாம் அப்படின்னு அப்புறம் பார்த்தேன் இன்னொரு இது ஒருவன்கிறத பேசினேன் இன்னொருத்தன் பார்த்தேன் உயிர்க்குயிராக எல்லா உயிரிடத்திலும் பெருமான் இருக்கிறான் அதனால என்னன்னு கேட்டாரு எல்லா உயிரிடத்திலும் இறைவன் இருக்கிறான் இறைவன் பலன் அப்படின்னா இறைவன் பலன் அதுக்கு வேண்டிய கருத்து சொல்லு உரை சேரும் எண்பத்து நான்கு நூறாயிரமாம் யோனி பேதம் வரை சேர படைத்தவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான் அங்கெங்கன்னா அத்தனை உயிரினத்திலும் இருக்கான் எனவே அப்ப இறைவன் இப்படி ஒருவன் ஆவான் அதனால அதே போல மூவர் ஆகி நின்றான் என்று ஒருத்தர் இப்படி ஒவ்வொருத்தருமாக ஒன்னு சொல்லி ஆக பலர் தான் அப்படின்னு சொன்னாங்க அவர் ஒருவர் தான் சொன்னாங்க தலைவர் என்ன பண்றது பெக்க பெக்கேன்னு முடிச்சாங்க பாத்தீங்களா திருவண்ணாமலை அன்பர் போயிருந்தார் ஆகவே அவர் ஒருவன் என்றும் பலர் என்றும் சொல்லலாம் ரெண்டுக்கும் திருமுறையில் இடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க திருவண்ணாமலை அன்பர் அங்கே போய் அடியேன் ஏதேன்னு சொல்லலாமான்னார் காலையிலையும் சொன்னீங்க இப்ப சொல்லுங்க ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க அருமையா போயிட்டு அப்ப என்ன ஏகன் ஏகன் தான் ஆனால் உயிர்க்குயிரோடு அவன் இருந்து அருளுகிறான் என்பது பற்றி அநேகன் என்று சொல்றோமே தவிர ஆனா ஏகன் ஏகன் தான் எப்படி முடிவிட பார்த்தீங்களா இப்படி இருக்குன்னு கருத்தருங்க அருமையா அருமை எல்லாம் திருவண்ணாமலை அன்பர்கள் எல்லாம் இப்பொழுதெல்லாம் போகக்கூடாது நல்ல ஒரு நாலு நாள் இங்க இருக்கலாம் எல்லாம் இங்க உங்களுக்கு எல்லாம் உணவெல்லாம் என்னது கற்பக தருவுகளை உட்கார்ந்து காமதேனு உங்களுக்கு பருமாறும்ட்டாங்க கற்பகதரும் காமதேனும் அதனால நம்ம எங்க இருக்கிறோம் கற்பகதர் காமதேன் பருமாறுது என்ன வேணும் இந்த உலகத்துல சிற்றுண்டியில எத்தனை வகை உண்டோ அத்தனையும் இருக்குது நீங்க எதை சாப்பிடுறது எதை விடுறதுன்னு தெரியல நீங்க அதனால வந்து இப்படி இருக்குது சரின்னு அம்மா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு கொஞ்சம் பரவாயில்ல சாப்பிடுங்க ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நான் சுகர் பேஷண்ட் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அதுக்கெல்லாம் மருந்து இருக்குது நீங்க போடுங்க அப்படின்றது அதனால எல்லாம் அது அது அவ்வளவு ராத்திரி இருந்து மறுநாள் சிவ பூஜை எல்லாம் பண்ணோம் பண்ணிட்டு மறுநாள் காலில் இது மீண்டும் கருத்தரங்கு ஒன்பது மணிக்கு என்ன மூன்றாவது கருத்தரங்கு அது என்ன அப்படின்னா பெருமான் வடிவு எப்படிப்பட்டது வடிவு வடிவு ரொம்ப அந்த அணுவா அல்லது அண்டமா பெருசா இருக்குமா இறைவனது வடிவு எப்படிப்பட்டது நேத்து போட்டது இது நிறம் காலையில மாலையில என்ன போட்டோம் ஒருவனா பலரா இப்போ அவனுடைய வடிவு எப்படி இருக்கும் ஒவ்வொருத்தரும் எண்பத்தி நான்கு நூறாயிரம் யோனிதோறும் பெருமான் இருப்பதனால அணுவாதான் இருப்பான் அணுவாதான் அணுத்தரு தன்மையில் அணிந்தோன் காண்க என்று மணிவாசிரியை கூறுகிறார் எனவே அவர் அணுதான் அப்படின்னா சின்ன தூண் அணு இன்னொருத்த பார்த்தார் இல்லை அவன் பறந்தும் விரிந்தும் எங்கும் இருக்கிறான் பெரியவனா இருக்கிறான் எப்படி சார் எப்படி இருக்கிறான் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பரும் தன்மை வளப்பரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றடில் பகர அப்புறம் என்ன நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன அப்படி விரிந்து கிடக்குது அப்படிப்பட்ட அண்டங்களை எல்லாம் எப்படி இருக்குதான் அவையெல்லாம் அணுவாய் இவன் பெரியவனா இருக்கான அவ்வளவு பெரிய அண்டங்களும் அல்ல மிக என்ன சின்னதா இருக்க இவன் மிக பெரிய வடிவெடுக்கிறான் என்று இருக்குது அப்போ பெருமான் அண்டங்களை எல்லாம் விட மிகப்பெரிய கடந்தவனாக பேரண்டமாக விளங்குகிறான் அவன் பெரியவன் அப்படின்னு சொன்ன இவர் அணு அப்படிங்கிற இப்ப தலைவர் முடிவுரை என்ன பண்ணுவார் அணுவா அண்டமா அணுவா அண்டமா அது நீங்க இப்ப எல்லாமாக இருக்கிற இல்ல என்ன பண்றது என்ன பண்றது திருவண்ணாமலை அன்பர்கள் இப்பொழுது யாரேனும் வந்து சொன்னாங்க தேவலான்னு நினைச்சாங்க ரெண்டு நாள் சொன்னாங்க மூன்றாம் நாள் கருத்தரங்க திரு அண்ணாமலை அன்பர்களே சொல்லி இது எங்களுடைய வானுலகம் என்னைக்கும் மறக்காது உங்களை நன்றியோடு போற்றும் அப்படின்னு என்னன்னு அணுவிற்கணுவாய் அப்பாலைக்கு அப்பாலாயி முட்டி நின்ற கரும்பி அப்போ அணு அணு அணு அணுன்னு நீங்க சொன்னீங்கன்னு சொன்ன அவனை விட சின்ன அணு இல்லை நீங்க ஆண்ட ஆண்ட ஆண்டம் சொன்னீங்கன்னா அவனை விட பெருமை இல்லை அப்ப பெரியதினும் பெரியதுமாய் சிறியதினும் சிறியதுமாய் இருப்பான் எங்கள் பெருமான் இதுதான் உடைய வடிவின் நிலை அப்படின்னா ஆடாடாடாடாடா போன எல்லாம் சொல்லிட்டாங்க புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே அப்படின்ட்டான் போய் பிறந்த திருவண்ணாமலையில அடியார் கூட்டத்தில் பிறகுனிய இங்க கற்பது தெரியாது காமதி பாருங்க மூணு நாள் கருத்தரங்களை ஒரு நாளைக்கு யோகிதா சொல்ல தெரிஞ்சது தெரியுது மூணு நாளைக்கு அவங்க தான் சொன்னாங்க போன திருவண்ணாமலையில பிறகுனு சார் திருவண்ணாமலை அதனால நம்மள ஐயா நீங்க எல்லாம் உங்களை நாங்க திருவண்ணாமலைக்கு அனுப்பிவிட்டு நாங்க எல்லாம் திருவண்ணாமலைக்கு வந்துடுறதா இருக்கும் வாங்கையா எப்பொழுதும் காத்திருக்கிறோம் வருக என்று அருள் புரியாயே என்று எங்கள் பெருமான் வரவேற்பான் என்று வந்தா என்னும் எம் பெருமான் தன் திருக்குறிப்பு நாங்க உண்டினாலு வேத்திலாறு சுயத்திரத்தின் ஒப்பிலா அண்ட நாயகர் தொண்டலிச்சல் அமுது செய்விக்கும் நான் கொடுக்கிற பாலே ராத்திரிக்கு வந்து ஒருத்தர் வந்து சாப்பிட முடியாம முடியுது அதனால அப்படி வேண்டும் வருக என்று சொல்லி மீண்டும் நாம் இப்பொழுது திருவண்ணாமலைக்கு வந்து விட்டோம் இப்ப கருத்தரங்கு முடிஞ்சது வந்துட்டோம் அப்ப என்ன கருத்தரங்கு மூன்று விதமான கருத்தரங்கு வண்ணந்தான் சேயதன்று வெளிதே என்று அவன் நிறம் சிவப்பா அல்லது வெண்மையா என்பதுல இதுவும் அல்ல அதுவும் அல்ல அப்படிங்கிற அமைப்புல ஒரு ஒரு கருத்து சரி அநேகன் ஏகன் ஒருவனா பலரா அப்படின்னு கேட்டாங்க எப்படி சொல்றது அதெல்லாம் நம்ம கருத்தருங்க பார்த்துட்டோம் அப்படி அப்படி தடுமாறுகிறாரலாம் சரி இன்னொருத்தர் அணு அணுவில் இறந்தாய் ஒருத்தர் அணுனாரு இல்ல அதெல்லாம் பெரிய அண்டமா இருக்கிறார் அப்படின்னாரு இப்படி அந்த தேவர்கள் கருத்தரங்கு போட்டவர்கள் என்னந்தான் தடுமாறி இமையோர் கூட்டம் அறியாத எந்த மூன்று நாள் கருத்தரங்களையும் மூன்று நாளையும் முடிவுக்கு வர முடியாம போச்சு நல்ல வேலை திருவண்ணாமலை அன்பர்கள் வந்து முடிச்சு கொடுத்தான் முடியாது என்று தேவர்கள் தடுமாறி இருக்கும்படியான உன்னுடைய நிலைமை இருக்கான் எது நிறத்தால் அப்புறம் வடிவால் அப்புறம் எண்ணிக்கையால் ஒருவனா பலவா அப்ப எண்ணிக்கையாலோ நிறத்தினாலோ அப்புறம் வடிவினாலோ மூன்றாலும் அறிய முடியாது இப்படி இருக்கின்ற அதுதான் அவர் பார்த்தார் திருவண்ணாமலைக்காரன் இன்னொன்னு ஞாபகத்தை வச்சுங்களேன் அப்படின்னாரு என்ன ஒரு நாமம் ஓருருவம் ஒன்று நிலாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெல்லேனும் கொட்டாமோ இந்த வரியை ஞாபகத்தில் வச்சுங்க திருவாசகத்தில் ஏப்பா திருவண்ணாமலைக்காரங்களை அடிச்சுக்க முடியாத இருக்காங்க ஒரு நாமம் ஒருவும் ஒன்றுமிலாக்கு ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெல்லேனும் கொட்டாமும் அவனுக்கு வடிவேது ஒன்னே எதுன்னு வடிவேன்னு ஒன்று இருந்தா தானே ஒருவனா பலரான்னு கேட்கறதுக்கு சின்னவனா பெருசான்னு கேட்கறதுக்கு சிவப்பா கருப்பான்னு கேட்கறதுக்கு அவனுக்கு அதுவே எதுவுமே இல்லைங்களே சுவாமி ஒரு நாமும் ஒரு ஒருவமும் ஒன்றுமில்லார் ஆனா நமக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெல்லையனும் கொட்டோமோ அதான் இறை இயல்புனர் ஆடாடாடாடா இப்படி எல்லாம் கருத்தரங்கு முடிவு பண்ணணும் இப்படி எய்துமாறியாத எந்த உந்தன் அப்படி இருக்கிற நீ இனிமேதான் பாருங்க அப்போ நிறமும் வடிவும் அப்புறம் பெருமை சிறுமையும் ஒன்னும் தெரிய முடியாது நீ அடியனுக்கு என்ன செய்தாய் வண்ணந்தான் அது காட்டி நிறத்தை காட்டின நிறத்தை காட்டினாரா நிறத்தை காட்டின செந்தடல் பூரை பெரு மேனியும் காட்டி வண்ணந்தான் அது காட்டி என்னது அப்ப செக்கச்சுவியர்னு காட்டினார் வடிவு காட்டி அந்தனன் ஆவதும் காட்டி வந்தாண்டா திருவாசகத்துக்கு திருவாசகமே உரை நமக்கு என்ன யோகியதை இருக்குது ரொம்ப யோகியதை இருக்கு என்ன தெரியும் நம்ம ரொம்ப பெரிய பெரிய ஒண்ணும் இல்லை ஒண்ணும் இல்ல சூன்யம் ஆனா இங்க பாருங்க வண்ணந்தான் அது காட்டி செந்தடல் புரைதிரு மேனியும் காட்டி வடிவு காட்டி அந்த நன்னாவதும் அங்க என்ன அந்த நன்ன பூணல் போட்ட பிராமணன் அர்த்தம் இல்ல பின் என்ன குருநாதன்ங்கிறத காட்டி குருநாதன் இங்க அந்தன் என்பது யாரை குருநாதன் ஏ ஏ நீங்க அந்தன்ங்கிறது ஏன் பூணல் போட்ட ஒரு வரா சொல்லக்கூடாது ஏன் அப்படி சொல்றீங்க அறவோர் மட்டுமல்ல பின்னால உம்மை மலம் அருவித்து முதலாய முதல்வன் தாய் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த குருநாம் அதுபுறம் எண்ணமிலா அன்பருளி எனையாண்டிட்டு சுண்ண வெந்நீர் அணிவித்து தூணெறியே சேரும் வண்ணம் இதெல்லாம் யாரு யார் செய்யணும் குருநாதன் தான் செய்வாங்க எனவே பின்னே வந்து மும்மலம் அறிவித்தும் திருநீர் அருளியும் அப்புறம் திருவடி தீட்சி செய்தும் இப்படியெல்லாம் செய்தவன் அந்தனன் அதனால் அந்தனன் என்பார் என்று குருநாதர் குருநாதர் எனவே வந்தந்தான் அது காட்டி வடிவு காட்டி மலர்கடல்கள் அவை காட்டி மலர் போன்ற திருவடியும் காட்டாராம் எப்படி இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே அப்படியே திருவாசூத்திலே சொல்லலாம் சொல்லலாம் அப்போ இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே என்பதனால நாமெல்லாம் திருவடி காண முடியல என்னை காண போறோமோ தெரியல அதுக்குதான் இந்த பாடுபடுறோம் என்றோ ஒரு நாளை காண்போம் இல்லைன்னா வெறும் பேச்சா போய் பிரயோஜனம் இல்லை என்னது நேரம் போகலன்னா இவையெல்லாம் சேர்ந்து நம்முடைய அனுபவத்துக்கு ஒரு நாள் பெருமான் நமக்கும் உண்மை மலம் அறிவித்து முதலாய வந்தால் நம்மையுமோர் பொருட்படுத்தி ஆளும் அதுபோல சுண்ண வெந்நீர் அணிவித்து வாடாராஜா தூணரியே சேரும் கண்ணும் அன்னலென கருளனும் அதுபோல இணையார் திருவடி நம் தலையில வைக்கணும் இதெல்லாம் நிகழும் அதுக்குத்தான் திருவாசம் படிக்கிறோமே தவிர இதெல்லாம் வெறும் கதையாகி பேச்சாகி போய் பயனில்லை அண்ணாமலையானுடைய அடிவத்து அருள் நமக்கு அவையெல்லாம் தரும் தரும் தரும் அல்லவா நிச்சயம் அதனால அந்தனன் ஆவதும் காட்டி வந்தாண்ட நீங்க என்ன எழுதுன்னு கேட்டீங்கன்னா அந்தனன் ஒரு கோடு போட்டு குருநாதன் ரெண்டு புள்ளி வச்சு உண்மை மலம் அறிவித்தும் சுண்ண வெந்நீர் அணிவித்தும் இணையார் திருவடி தலைமையில் வைத்ததும் ஆகிய காரணம் பற்றி குருநாதன் என்றோம் பழைய இருந்து யாராவது பரிமையில கொண்டு உரையில இருந்தாங்கன்னா திருவாசகத்துக்கு அருமை அப்படி போட்டிருப்பாங்க அந்தனன் குருநாதன் என்னை என்னைன்னா ஏ அப்படின்னு கேட்டா என்னை உண்மை மலம் அறிவித்தும் திருநீர் அணிவித்தும் இறையார் திருவடி அவர் தலைமையில் வைத்தும் ஆட்கொண்டமையினான் ஆட்கொண்டமையான் ஆட்கொண்டமையா ஆட்கொண்டமையினால் அந்த காலத்து வாய்க்க ஆட்கொண்டமையான் அவ்வளவுதான் விட்டுருவாரு அப்போ அந்தனுங்கிறதுக்கு நீங்க வேற எங்கேயாவது வேணா உரை செஞ்சிட்டு இருக்கலாம் இங்க எங்க அந்தனுங்கிறது குருநாதன் தான் என்னை அச்சோபதிகத்தினால் இப்படிதான் எழுதியிருப்பார் பரிமையில எல்லாம் நம்ம எழுதிட்டு கொடுத்து வைக்கலையே என்ன பண்றது நாம போய் திருப்பி திருப்பி ஒரே எழுதுனா பெரிய நல்ல ஆசிரியர்கள் ஒரே எழுதுனாங்கன்னா அருமையா இருக்கும் என்ன பண்றது சரி எனவே இப்படி வண்ணந்தான் அறிவு காட்டி வடிவு காட்டி மலர்கலர்கள் அவை காட்டி அங்கேயும் பாருங்க இங்கேயும் பாருங்க எழுதியிருப்பார் பரிமையாளராயிருந்தார் மலர் கடல் என்னாது கடல்கள் என்றார் இணையார் திருவடி இரண்டையும் காட்டியும் என திருவாசு திருவாசம் நீங்க மலர் கடல்னா ஒருமை கடல்கள்னா பன்மை அல்லவா மலர் கடல் என்னாது கடல்கள் என்றார் இணையார் திருவடி இரண்டும் பதிவித்துமையின் அப்படி எழுதணும் அப்ப என்ன பண்ணு கேட்டா இங்க கடல்கள் என்ற அந்த பன்மை வந்து இருப்பதுனால அங்க இணையார் திருவடிங்கிறது நினைவு வந்துகிட்டே இருக்கணும் திருவாசம் திருவாசம் இப்படிலாம் எழுதியிருப்பாங்க நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப எனக்கு வருத்தமா வர வர வர இந்த பெரியவங்க திருக்குறள் உரையாசிரியர்களோ அல்லது தொல்லாப்பியத்துக்கு ஒரே எழுதின பெரியவங்களோ எழுதாம போயிட்டாங்களே நம்ம திருமுறைக்கு எழுதியிருந்தாங்கன்னா சுருக்கமா ஆனா அருமையா எழுதியிருப்பாங்க ரொம்ப பெரிய கத்தை எழுத மாட்டாங்க சுருக்கமா இருக்கும் ஆனா அருமையா உருக்கமா இருக்கும் கொடுத்து வைக்க <laughs> எனவே மலர்கடல்கள் அவை காட்டி இரண்டு திருவடியிலும் மலர் மலர்கடல்கள் அவை காட்டி சரியா அப்போ அந்த பெருமான் பாருங்க உங்களுக்கு நிறத்தை காட்டி வடிவை காட்டி இதெல்லாம் செஞ்சாரே நீ பெரியவர் தானேன்னாரு வழியற்றேனை வக்கு இல்லாத ஆளு வக்கு இல்லாத ஆளு என்னமோ ஒண்ணுமில்லாத ஆளு ஏதோ அவர் காட்டினதுனால ஒன்னு ரெண்டு வழியற்றேனை எனக்கு வேற வழி எனக்கு என்ன தெரியும் அவன் செய்யலன்னா ஒண்ணும் இல்லாத ஆளாட்ட ஆனா வேற என்ன வேற என்னங்க செய்தார் தின்னந்தான் பிறவாமல் காத்தாட்கொண்டாய் முடிவான என்னன்னாரு நான் அந்த எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான்னு சொன்னேன்ல சொன்னேன்ல எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான் என்று சொன்னேன்ல அப்படியாடா ராஜா இனிமே ஒரு பிறவியும் கிடையாது என்று சொல்லி மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் அதான் சிவபுராணம் அப்படியே இருந்ததுன்னா நீங்க எல்லா பின்னால் இருக்கிற அத்தனை பதியங்களுக்கும் விளக்கமா இருக்கும் சிவபுராணம் நீங்க எங்கெங்கெல்லாம் எடுத்துக்கலாம் இருக்கலாம் இந்த தொண்ணூத்தஞ்சு வரிகள் மட்டும் அருமையா மனசுல கொண்டாந்துட்டா தங்கம் தங்கமா போடு அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நமக்கு பின்னால பேர பிள்ளைகளோ பையனோ கேட்கிற பிள்ளைகளுக்கு எதேன்னு கொஞ்சம் எதேன்னு சட்ட சட்டத்தை கொடுத்து அது கொடுத்தாவது இந்த சிவபுராணத்தை மெதுவா உள்ளது செய்துட்டா ஆயிரம் பேரு சொல்ல முடியாத அந்த ஒரு சிவபுராணம் சொல்லிடும் மனசுல இருந்த மெதுவா அப்படியே தட்டி கெடுத்து கொடுத்து அது கொடுத்து அது கூட சொல்லணும் நல்லது அதே போல தாய்மார்கள் இந்த ஆறரை மணி ஆச்சுன்னா ஆறு மணிக்கு அதெல்லாம் இயல்பா மூங்கலுவீங்க நல்லா அருமையா குங்குமலாம் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் சிவபுராணம் சொல்லி ஒரு விளக்கேற்றி வச்சு ஒரு கல்கண்டு அதில் ஒரு அரை டம்ளர் பால் சூடான பால் கொஞ்சம் இது போட்டு நிவேத்தியம் பண்ணி மோப்பா நீ இருக்கிற என்று சொன்னா வீடு அப்படியே மங்களம் பொழியும் அந்த நேரத்தில் அந்த தொலைக்காட்சியெல்லாம் வைக்கவே கூடாது ஏன் இருக்கோ சொல்லுவோம் ஆமா வண்ணந்தான் அது காட்டி வடிவு காட்டி மலர்கடர்கள் அவை காட்டி வழியற்றேனை தின்னந்தான் பிறவாமல் காத்து ஆட்கொண்டாயி தின்னந்தான் நிச்சயமா உறுதிப்பாடா இனி பிறவி இல்லை இனி பிறவி ஏன் அதனால முழுமையாக மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வெடுத்தே அப்ப மெய்யே உன் அங்க ரெண்டு கூட பொருள் சொல்லலாம் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று விடுத்தேன் மெய்யென பெருமானை நோக்கி என மெய்மையாக இருப்பவனே உண்மையாக உண்மை பொருளாக இருப்பவனே ஒரு பொருள் இன்னொன்று மெய்யே உன் நிச்சயமா உண்மையா சொல்றேன் உன் பொன்னடிகள் கண்டே வீடும் பெற்றேன் எனவே மெய் என்பது உண்மையாக சொல்லுகிறேன் என்று சொல்லலாம் மெய்யே பெருமானி உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் அது மட்டுமா செய்து உய்ய இந்த பாவி பய நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா பிரணவமாகவே என் உள்ளத்தில் இருக்கியப்பா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கண்ட நுண்ணிய நீ நான் இப்ப திரு இந்த திருவா சிவபுராணம் சொல்லிதான் பேச்சு தொடங்குறது உடில அதனால் இப்ப அடுத்த பாட்டு பாருமே சிந்தனை நின் தனக்காக்கி நாயினேன் தன் கண்ணினின் திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க நம்ம அன்பர்கள் எல்லாம் பொள்ளாச்சி மாலிங்க அவர்கள் ரொம்ப அருமையா ஒன்று செய்கிறார் பாராட்டின அவர் இல்லாத போது பாராட்டுறதான் நல்லது திருமறை விழா மூவர் தமிழ் மூவர் திருமுறை இசைக்கலை விழா என்று நடத்துறது மூவர் விழா நடத்துறாரு திவ்ய பிரபந்தத்துக்கு ஒரு நாள் வச்சு நடத்துறாங்க சிந்தனை தனக்காக்கி நாயினேந்தன் கண்ணினின் திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற வந்தனை அருமையான பரி இந்த ஐந்து பொறிகளையும் என் அளவில் என்னால் ஒன்றும் செய்ய முடியல சுவாமி நான் அடைக்கடைக்கு பார்க்கிறேன் இந்த ஐந்து பொறியும் அடங்கல ஆனால் நீ என்ன செய்யறன்னு கேட்டா அருமையா என்னுடைய கருவிகளை நீயே அது மாதிரி செய்யற அடக்கி வைக்கிறீர்கள் எப்படி சிந்தனை நின் தனக்காக்கி இந்த பாழாப்போன மனம் உன்னை தவிர வேற எதையும் நினைக்குது ஆனா ஆண்டவன் நினைக்க மாட்டேங்குது ஏன் உருப்பிடாம போகணுமே உருப்பிடாம போகணுமே மறு ஐயா நான் ராத்திரி போய் சொல்றான் ராத்திரி ஐயா எனக்கு ரெண்டு மணி ஆச்சு தூங்குறதுக்கு பெரிய பாப்பா கல்யாணம் அப்புறம் வந்து அப்புறம் தம்பி வந்து வேலைக்கு போனானா இது பண்ண தூக்கமே வெளில பாருங்க இதான் ஞாபகத்துக்கு வந்து இந்த நேரத்துல பகவான் செயல்ல பரிமாணி ஞாபகத்துக்கு வரக்கூடாதா ஐயா பத்து மணிக்கு படுத்தேன் பாருங்க திடீர்னு எதிர்பார்த்து திருவண்ணாமலை போற மாதிரி அங்க அருமையா பார்த்தேன் அடாராடா இந்த கோபுரம் எல்லாம் தாண்டி சிறிய திருவுருவத்துல அப்படி வளமா வந்து பெருமானி அப்புறம் வந்து பெருமாட்டி வலை வந்து ஐயா தான் சொன்னாங்க நடராஜாவை பாக்குறத நீங்க தான் சொன்னீங்க ஒரு தரம் நம்ம இதுல நடராஜாவை பாக்குறது எப்படி பாக்கணும்னு கேட்டா நேர பார்க்காதீங்க இந்த பிறம் வந்து கொஞ்சம் பாருங்கன்னு நம்மை பார்க்குற மாதிரியே இருக்கும் என்று நம்ம ரெட்டியாரையான்னு சொன்னாங்க அதுல இருந்து ரப்பரான அந்த நடராஜாவை பார்க்கறத கொஞ்சம் கடைபிடிக்கிறது ஏன்னா என்று வந்தா என்னும் எம்பெருமான் அப்படி நேரா பார்க்கும்போது அப்படி இப்படி கொஞ்சம் பார்த்தோம்னா நம்ம பாக்குற மாதிரியே இருக்கு பெருமானி உன்னுடைய அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரின் அப்பர் சுவாமி பண்ணார் உன்னுடைய அருட்கண்ணால் நோக்கணும் ஊரார் பார்த்து ஊரார் கண்பட்டுதுன்னா கெழுது வந்துடும் ஆனா நடராஜா கண்பட்டதுன்னா நமக்கு நல்ல வாழ்வு நல்ல அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரி அப்பர் சுவாமி பாட்டு அந்த அருட்கண்ணால் நோக்கல் பார்க்க அது வருது அப்புறம் பாரியா சிதம்பரம் என்னமோ தெரியல பாரு போக்குன்னு நடராஜா ஞாபகத்துக்கு ஆனா அப்படியே போய் மாறுமா சட்டையெல்லாம் கல்வி விட்டு மேல பஞ்சாகரப்படி ஏறணுமா பஞ்சாகரப்படி நடராஜா அடாடாடா அப்போ ஓதுவாமூர்த்தி வேற பாட ஆரம்பிச்சுட்டாங்க பஞ்சபுராணமும் அருமையா கேட்டு அப்படி இப்படிப்பட்ட நினைவு வரல சரிங்களா ஆனால் மணிவாச பெருமானுக்கு என்ன அப்படிப்பட்ட நினைவே வரலாம் சிந்தனை நின் தனக்கு ஆக்கி நான் ஏதேனும் ஒரு நினைவு கொண்டா அந்த நினைவு ஒன் நினைவாகவே இருக்குதான் அது பெரிய அவருக்கு எடுத்த ஒரு பெரிய இதல்லவா பேரு சிந்தனை நின் தனக்காக்கி நாயினேந்தன் கண்ணினேனின் திருப்பாத போதுக்கு என் கண்கள் ரெண்டும் என்ன பண்ணும்னு கேட்டா வேற எதையும் இல்லாம உன் திருவடியே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி வேற எதுவும் கொஞ்சம் மேலுக்கு அப்படிலாம் பார்க்காது வேற பக்கத்துல எல்லாம் பார்க்காது ஒன்று அந்த ரெண்டு திருவடி இல்லை அந்த நாயினேந்தன் கண்ணினேன் திருப்பாத போது காக்கி வாயிலிருந்து ஏதேன்னு ஒண்ணு வந்ததுன்னு சொன்னா சினிமா பாட்டோ மற்ற உலகியல் பாட்டு வராது வராது பின்ன என்னன்னாரு வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி நான் ஏதே ஒன்று ரெண்டு வாய்னால சொல்லி வணங்கினேன்னு சொன்னா அந்த திருவடிக்கே வணக்கம் சொல்றேன் அருமையா சொல்லியிருக்கிறேன் திருவடிக்கே வணக்கம் சொல்லி பதினாறு அடிகள் திருவடிக்கே வணக்கம் சொல்லியது நம்முடைய சிவபிரானந்தான் சிவபிரானந்தான்